திருச்சிற்றம்பலம் மெய்கண்ட சாஸ்திரம் சித்தாந்த சாஸ்திரம் திருவுந்தியார் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளி செய்த திருவுந்தியார் அகலமாய் யாரும் அறிவரித பொருள் சகலமாய் வந்ததென்றுந்தீ பர தானாக தந்ததென்றுந்தீபர பழக்கந்த வீர பழகுவதன்றி உழப்புவதென் பெணே உந்தீபர ஒரு போருளாலே என்றுந்தீபர கண்டத்தை கொண்டு கரும மூடித்தவர் பிண்டத்தில் வாராரென்றுந்தி பர பிறப்பிறப்பில்ல என்றும் தீபர இங்கே நீருந்ததென்றெவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கே நீருந்ததென்றும் தீபர அறிவும் அறிவதென்றொந்தீபர ஏகனுமாகிய நேகனுமானவன் நாதனுமானனென்றுந்தீபர நம்மையே ஆண்டனென்றுந்தீபர நஞ்செயலற்றிந்த நாமற்ற பின்னாதன் தஞ்செயல் தானே என்றும் தீபர தன்னையே தந்தான் என்றும் தீபர உள்ளம் ஊருகிலுடனாவரல்லது தெள்ளவரியரென்றும் தீபர சிற்பர செல்வரென்றுந்தீபர ஆதாரத்தாலே நீராதாரத்தே சென்ற மீதானத்தே செல்கவும் தீபர விமலர்கிடமதென்றும் தீபர ஆக்கிலங்கேயுண்டாயல்லதங்கில்லையாய் பார்க்கிற்பரமதென்றுந்தீபர பாவனை கெய்தாதென்றுந்தீபர அஞ்சே அஞ்சாக வரிவே அறிவாக துஞ்சாதுணர்ந்திருந்துந்தீபர துய்ய போருளிதென்றுந்தி பர தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரன் நோக்கி கூழையுமென்றுந்தி தீபர நோக்காமல் நோக்கவென்றும் தீபர மூலை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால தீபர தவத்தில் தலைவர் தீபர ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி திடம் சிவமுந்தீபர தேடோமிடமதென்றுந்தீபர கிடந்த கிளவியை கிள்ளி எழுப்பி உடந்தையுடனே நின்றுந்தீபர உன்னையே கண்டதென்றுந்தீபர பற்றையறுப்பதோர் பற்றினை பற்றில பற்றையறுப்பரென்றுந்தி தீபர பாவிக்க வாரென்றும் தீபர உழவாதுணர்கின்ற யோகிகளொன்றோடும் தழுவாமல் நிற்பரென்றும் தீபர தாழ்மணி நாவே போலுந்தி பர திருச்சிலம்போசையோலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடென்றொந்தி பர நேர்பட அங்கே நின்றொந்தி பர மருளும் தேரோளமரக்குமவன் கண் அருளை மறவாதே உந்தீபர அதுவே இங்குள்ளதென்றுந்தீபர கருதுவதன் முன் கருத்தழிய பாயும் ஒரு மகள் கேழ்வனென்றும் தீபர உன்ன அரிய பர திருச்சிற்றம்பலம்